ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கு எல்லாம் புகழ் சலாத்தினும் கண்ணையும் சலாமினும் இலக்கமும் முகமது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா சையதுல் கவுனை ஹாத்தமும் நபிகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் செல்லவா எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மீதான ஆண்கள் பெண்கள் இருந்தார் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் நடந்திருக்கக்கூடிய அல்லாவுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எந்த விடயங்களை செய்யுமாறு ஏதுகிறானோ அந்த விடயங்களை முடிவான அளவிடத்தில் நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹால தடுத்திருக்கிறான் அவைகளை விற்றும் நோக்குக்கும் நோதல் மற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் கத்திய செய்கின்றேன் கணித்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாவும் செல்ல எல்லாத போனோம்னு வாதிப்போம் இந்த உலகத்துல முதலாவது மனிதனாகிய ஆதம் அலி இஸ்லாம் இஸ்லாம் அவர்களை உலகத்துக்கு அனுப்பின நாளில் இருந்து உலகத்துல பல வகையான டெவலப்மெண்ட்ஸ் முன்னேற்றங்களை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதன் சிலாத்து வசலாம் அவர்களிடத்துல இந்த உலகத்துடைய விவகாரத்துல இருந்த அறிவு அதெல்லாம் நமக்கான மலாய்க்கா மாறுதலுக்கும் கொடுத்திருக்கிறது அதன் சிலாத்து வசலாம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு படைப்புகள் அதனுடைய வகைகள் அதனுடைய பெயர்கள் அதனுடைய அமைப்புகள் எல்லாமே விலகியிருந்தாங்க அல்லாஹு சுபகான முகமது ஆலா மலாய்க்கா மாறுதலுக்கும் படிச்சு கொடுக்குமாறு அல்லாஹு சுபகான முகமது எனவே அக்கிலிருந்து ஆரம்பிச்சு உலகத்துல நாளுக்கு நாள் பல டெவலப்மெண்ட் உருவாகி கொண்டே கணேசுரிய சகோதரர்களை நண்பர்களே ஆஸ் கூட்டத்தார்கள் அபு கூட்டத்தார்கள் அலிஹி சலாத் கூட்டத்தார்கள் சாலிப் அலிஹி சலாத் கூட்டத்தார்கள் இவர்களுக்கு மத்தியிலும் பல டெவலப்மெண்ட் இருந்து சில கூட்டத்தார்கள் டெக்னாலஜி நிலவம் கொண்டிருந்தாங்க சிலவங்க வியாபாரத்துல டெவலப் ஆகிக்கொண்டிருந்தாங்க அதே மாதிரி இன்னும் சிலர்கள் கணிசக்கூடிய சகோதரர்கள் இளைஞர்களே விவசாயத்துல டெவலப் ஆகிக்கொண்டிருந்தாங்க அவங்க அல்லாஹ மறந்ததின் காரணமாக எல்லைகள் மீறினதின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு அழிவை உண்டாக்கினால் அந்த விடயத்தை நான் பேசல அந்த உலகத்துல பல வகையான முன்னேற்றங்கள் உலகளாவிய ரீதியில மெட்டீரியல் உலகத்துல நடந்து கொண்டே தான் இருந்தது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நடக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட் இஸ்லாம் ஒரு நடுத்தரமான ஒரு மார்க்கம் வரக்கூடிய இந்த டெவலப்மெண்ட்ல கபூல் பண்ற விஷயத்துல ரத்து பண்ற விஷயத்துல இஸ்லாம் அழகான அடிப்படைகள் வச்சிருக்கு அவர்களுடைய காலத்திலே இருந்தாலும் சரி நெபிசல்லா வலைகி வசல்லம் அவங்க நன்மை என்று வரக்கூடிய நேரத்தில் மொழியேண்டு வரக்கூடிய நேரத்துல அவருடைய தேவைண்டு வரக்கூடிய நேரத்துல அந்நிய மக்களை வச்சியும் அந்த பதில கைதிகளை வச்சியும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மொழியை நபிச்சதெல்லாம் வெளியே செல்லம் அவங்க அடிச்சு அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சில வெளிநாட்டில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நாங்களோடு சீரோடு வெற்றிதான் என்று அனுப்பினா அவங்க கபூல் பண்ணுவாங்க இணைக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் அந்த அவங்க நண்பர்களே தெரியும் நேரத்துல சல்மான் பாரிசி ரவி அல்லாஹான் அவரோட அரபி அல்ல அவரோட பர்ஷியன் இந்த நேரத்துல யகூதிகள் நசராக்கள் முஸ்லிம்கள் முனாபிக்கீன்கள் இந்த எல்லாமே சேர்ந்து மஜூசிகள் சேர்ந்து இஸ்லாத் அடியோட இல்லாமாக்கோணும் என்ற நிகழ்ச்சிய முன்பாடாங்க அந்த நேரத்துல நபிசல்லாம் வரை வசந்தம் அவர்கள் மசூர பண்றாங்க நாங்க என்ன செய்யறது இவ்வளவு பெரிய ஒரு படையோடு வந்து நாங்க முகம் கொடுக்கிறது இந்த நேரத்துல சல்மான் பாரிசி ஒரு பொருளால் ஒரு பாஷியால் அவர் ஒரு அபிப்பிராயத்தை சொல்றார் நாங்கள் அகதிகளை தோண்டுவோம் புலிகளை தோண்டுவோம் ஒரு குதிரை ஓடிக்கொண்டு வந்து பாய இல்லாத அளவுக்கு ஒரு கெப்டொண்டு வச்சா அந்த குதிரை கீழே இறங்கி ஏறக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு வெட்டலாம் வந்தால் இந்த யுத்த கண்டிடத்துல நபிசல்லாம் ஒரே நீங்க சொல்லுங்க அவங்க பாவிக்கிறாங்க அறிவாயத்துல வருவது அபு அந்த நேரத்துல அவர் முஸ்லிமா இருக்கல்ல அந்த விரோதிகளுடைய படைகள் வந்து இந்த மகளிகளை கண்டோடனே சொன்ன தந்திரம் அல்ல இது தந்திரம் போல விளங்குது அவர் என்ன செல்ல வாயன் என்றால் எதுவரை காட்டியும் சரியாட்டுக்கு இல்லையோ அந்த நேரத்துல இருக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு முறையா அது வெளிநாட்டு முறையா இருந்தாலும் அதை பாவிக்கிறதுக்கு நபிசல்லாம் வரையை வசதமாக எப்ப தேவை என்று வந்துச்சோ அந்த நேரத்துல பாவிச்சு வந்திருக்கிறார் பிரபுடைய யுத்தம் நடந்தது வருவது ரெண்டு ரெண்டு அனுப்புறாங்க செல்லக்கூடிய அந்த கெட்டப்பல் இருக்குது இந்த பயிற்சிக்காக வேண்டி நாங்க என்ன நாட்டுக்கு தேவையான அந்த கெட்டப்பலை உருவாக்குறதுக்கு அந்த டெக்னாலஜியை படிக்கிறதுக்கு ரெண்டு சாபாக்கள நம்பி அவனும் தெரியாமல் அனுப்பிடுவோம் இந்த ஆக தேவையான நேரம் சமூகிய நேரம் ஆனா ரெண்டு பேரை சரியாக அனுப்பினா இதை படிச்சுட்டு வாங்க தேவை ஒன்று இருக்கிறது நான் சகோதரர்களை பல டெவலப்மெண்ட் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனா இந்த டெவலப்மெண்ட் நடக்கக்கூடிய நேரத்துல என்ற அல்லது எந்த அமைப்புல நாங்க பாதிக்கணும் என்பதை நாங்க விளக்குறதா எப்ப சரியா சொன்னதுக்கு முரணான அமைப்புல இவைகளை நாங்க பாதிக்க போவோமோ இந்த நேரத்துல நம்ம சொந்த பராத்துல விழலாம் எல்லைகளை மீறலாம் அந்த நவீன விஜயங்களை பாதிக்க வைத்து அல்லாவுடைய பொருத்தத்தை தேர்ந்ததுக்கு காரணமாக அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகலாம் என்பதாக அந்த அடிப்படையில தான் நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா கணியத்துடைய சகோதரர்களை நண்பர்களை உலகத்துல ஆக பெரிய பாப்புலேஷன் என்று வரக்கூடிய நேரத்துல ஆக பெரிய பாப்புலேஷன் உலகத்துல மூணாவது பாப்புலேஷன் தான் சோசியல் மீடியா என்று நாம் சொல்றோம் ஜனத்தோடு கூடின நாடு அது சைனாவா இருக்கலாம் அல்லது இந்தியாவா இருக்கலாம் ஆனா கூடிய மூணாவது நாடா கருதப்படக்கூடிய ஒன்றுதான் சோசியல் மீடியா ஏன் இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகி இது ஒரு நாடாக கருதி இதுக்குள்ள உலகத்துடைய ஆக மூணாவது ஜனத்தொகைக்கு கூடியதாக இந்த சோசியல் மீடியாவை இந்த காலம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது சகோதரர்களை நண்பர்களே எனவே சோசியல் மீடியா என்ற நோக்கமே என்னென்னா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி கொடுப்பது தகவல்களை கொள்வது நடக்கக்கூடிய வேறொரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயத்தை நான் எப்படி விளங்கிக் கொள்ளணும் எனவே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது இருக்குது இதுதான் சோசியல் மீடியாவுக்கு வச்சிருக்கக்கூடிய வகை விளக்கணும் டெபினிஷன் என்பதாக அவர்களுடைய கிட்டாப்களை அவர்கள் எழுதியிருக்கிறார் இப்போ கேள்வி ஒன்று வரும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது இருக்குது இத எங்களுக்கு பாதிக்கிறது அனுமதி இருக்குதா இல்லையா ரகுடாலமின் எந்த மார்க்கத்தை எங்களுக்கு தந்தாலும் அந்த மார்க்கம் ஒரு கம்பினன்சி மார்க்கம் அது ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் அந்த மார்க்கத்துல நம்முடைய ஆலமியின் எந்த விதமான புறப்பாடும் பெற்றதே கிடையாது காலங்கள் எவ்வளவு மாறினாலும் அது பொருளாதார ரீதியில பொருளாதார ரீதியில எவ்வளவு மாற்றங்கள் சொல்வது ஒரு காலத்துல தங்க காத்திருந்துச்சு அந்த நேரத்திலே இஸ்லாம் வழிகாட்டுச்சு ஒரு காலத்துல பாட்டம் சிஸ்டம் இருந்து சாமனுக்கு அந்த நேரத்துல வழிகாட்டுச்சு இன்னொரு காலம் வந்துச்சு அந்த கார்ட் வந்துச்சு எதுக்கும் இஸ்லாம் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது எது எது கூடாது அது பிட்காயினாக இருக்கலாம் அந்த நேரத்திலேயும் இஸ்லாம் வழிகாட்டுது இது ஹராமா அலாலா என்பதா எனவே பொருளாதார உலகத்தில் மாற்றங்கள் டெவலப்மெண்ட் நடந்தாலும் எது கூடும் எது கூடாது என்பது போல டெக்னாலஜி டெவலப் ஆகி அது சோசியல் முறையில வந்தாலும் இஸ்லாம் சில அழகான வழிமுறைகளை எங்களுக்கு காட்டுது எதை நீங்க செய்யலாம் எதை நீங்க செய்யக்கூடாது நெரிசலாம் உலகி வசல்லம் அவங்க சொல்றாங்க நெரிசலாம் உலகி வசல்லம் பின்னால திரும்பி சகாபாக்கள் கிட்ட தகவல்களை கேட்பாங்க சிலவங்க கண்டதை சொல்லுவாங்க சிலவர்கள் சில கோபிலங்களுடைய தகவல்களை சொல்லுவாங்க வெளியக்கூடிய சகோதரர்களை நண்பர்களே எனவே சோசியல் மீடியா மூலமா எங்களுக்கு எங்களோட தகவல்களை பரிமாறி கொள்ளலாமா எந்த ஒரு கேள்வி வந்தா அந்த தகவல்களை பரிமாறி கொள்வதற்கு அனுமதி இருக்குது என்பதாக சொல்லலாம் சோசியல் மீடியாவில் செல்லக்கூடிய நேரத்துல அது எஸ்எம்எஸ் இருக்கலாம் அல்லது எங்களுடைய பக்கமாக இருக்கலாம் பேஸ்புக்காக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் இளையத்துடைய சகோதரர்களை நண்பர்களே இப்ப ரெண்டாவது ஒரு கேள்வி வரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து கொண்டு உங்களோட கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல பரிமாறிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்படியா கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சு கொள்வது யாரும் சூழல்லா பொதுவாக நபியாமி என்ன சொன்னாங்கன்னா நீங்க இந்த உட்கார்ந்து கொண்டவன பேச்ச நிப்பட்டுங்க என்பதாக சொன்னாங்க இந்த நேரத்தில் சொன்ன ஒரு தேவை இருக்குது இந்த நேரத்துக்கு முக்கியமான விஷயங்கள் பேசணும் என்றா என்ன செஞ்சு கொள்றது இந்த நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க அவைக்கும் நீங்க இல்ல நாங்க உட்காரதான் ஒண்ணும் யார் சொல்லலாம் பேசதான் சொல்லலாம் தேவைகள் இருக்குது யார் சொல்லலாம் இந்த காலத்துல நாம சொல்றது போல பக்கம் இல்லாம சில விஷயத்துல பேஸ்புக் இல்லாம உங்களுக்கு ஏதா ஒரு சங்கடமான நிலைமை உங்களுக்கு ஆகப்பெரிய தேவை இருக்குது இந்த தேவையை நான் பூர்த்தியாக்கவே ஓடும் என்று இருக்கிறதா இருந்தா அந்த நீங்க உங்களோட பரிமாறி அவங்க அந்த அந்த சொன்னாங்க கொஞ்சம் ஒழுக்கங்களை யார் நாங்க இதை உட்காரம் போகணும் பேச போகணும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளணும் அதுக்குரிய ஒழுக்கம் என்ன யார் சொல்லலாம் அடிப்படையாக நிறைய முதலாவதாக நீங்க சோசியல் மீடியா போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுவோடும் என்று இருக்கிறதாக இருந்தா தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கிறதா இருந்தா முதலாவதா பாருங்க பொதுவாக நீங்க இதை கொள்வது நல்ல என்று வந்த முதலாவதாக நீயத்தை எந்த நீங்க சோசியல் தேவை ஒரு பேஸ்புக் தேவை பாவிக்கிறதுக்கு என்ற நீயத்தை சீராக்கி போகும் வெளியேற்றக்கூடிய சகோதரர்களை நண்பர்களே சரி ஒரு கதி சரியாக அனுமதிக்கப்பட்ட சில நீயத்துகள் இருக்குது இந்த நேரத்திலேயும் சகோதரர்களை நண்பர்களே இது கட்டாய கடமை சோசியல் இருக்கக்கூடிய முக்கியமான அடிப்படையான முதலாவது நீயத்தை சரியான ஒரு நீயத்தில் நண்பர்களே ஒரு மிஸ்கீனுக்கு சோசியல் மீடியாவின் மூலமாக ஒரு அல்லது ஒரு பேஸ்புக் உருவாக்குறதா இருந்தாலும் அதுக்கும் இருக்கிறார் ஏன் ஒரு அடியானுக்கு அல்ல நீயத்தை அடிப்படையாக முதலாவதா உட்கார்ந்து யோசிங்க ஏன் எனக்கு இது தேவை என்னத்துக்கு இது எனக்கு என்ன காரணங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் என்று போட்டு சரியான நியத்துகள் இருக்கிறா இந்த நேரத்துல நாங்க ஆரம்பிச்சாலும் அல்லா கூடிய தருவா நிச்சயா இரண்டாவது தத்துவம் பசம் என்று வரக்கூடிய நேரத்துல கணேசனுடைய சகோதரர்களே நண்பர்களே எதைகளுக்கு விட்டு வெளியில எங்களை கண்ணால பாக்குறது அறாமோ அது எங்களுக்கு ஸ்கிரீன்லையும் பாக்குறது அதுதான் அறாமாக தான் எதற்கு காதால கேட்கிறது அறாமோ அத எங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல இருந்து வரக்கூடிய சத்தத்தின் மூலமாக கேட்கிறதையும் அந்த அறாமாக நான் வச்சிருக்கேன் எனவே ஒரு நியூஸ்ல ஒரு பெண் வாசித்ததின் காரணமாக அதை பார்த்து ஒரு நாள் அலாலாக போவார் அப்படின்னு ஒரு மியூசிக் வர்றதின் காரணமாக அதை கேட்கறது ஒரு நாள் அலாலாக போகாது எது கண்ணால பாக்குறது டிரெக்டா பாக்குறது ஹராமோ அது ஸ்கிரீன்ல பாக்குறதையும் அது அதே மாதிரி ஹராமாக நடந்திருக்கு எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரோட் போனத்தில் உட்கார்ந்து தவிர்க்க முடியாத பேச்சுகள் இருக்குது யார் சொல்லலாம் அப்ப ரோட்டுடைய ஹக்க நிலை வேண்டினார் ஹக்க என்ன யார் சொல்லலாம் உங்களோட பார்வைகளை காத்தி போகலாம் ஒருத்தருடைய தப்புவா செக் பண்ணணுமா அவர் இந்த காலத்துல மொபைல வச்சு செக் பண்ணினாலே போதும் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை பிரஷரை செக் பண்ண மெஷின் இருக்குது சுகரை செக் பண்ண மெஷின் இருக்குது ஹார்ட் பீட்டை செக் பண்ண மெஷின் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் மெஷின் இருக்குது என்னுடைய சொந்த கருத்தை சொல்றேன் இது நான் குரான் அதிக வச்சு சொல்லல என்னுடைய சொந்த கருத்து நான் என்ற ரப்புடைய விஷயத்துல எவ்வளவு பயந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் فأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى யாரு என்னுடைய அல்லாவுக்கு முன்னால நான் ஒரு நாள் நிற்கோணுமே என்ற பயத்துல தன்னுடைய மனோ இச்சைகளை இருக்கும் நப்ச அடக்கிறாங்களோ அவர் இடம் என்பதாக இந்த நேரத்துல இந்த காலத்துல சொல்றாங்க அப்படி உங்களுக்கு பார்வையை பாதுகாக்க ஏறாதா இந்த ரோட்ல ஓரத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த தேவையில்லாத பேச்சுகளை பேசவானம் உங்களுக்கு பார்வையை தாழ்த்தி கொள்ள ஏறாதா நீங்க மொபைல தூக்கி வீட்டு சரியத்தை உங்களுக்கு அனுமதி தரலாம் உங்களுக்கு பாத பயணி கொள்ள ஏறாதா உங்களுக்கு சரியத்தை அனுமதி தரலாம் கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த எட்டிக்ஸோட எங்களுக்கு பாதிப்பேருமா பாதிப்போம் இல்லாட்டி அந்த மொபைல் என்ன நடந்து இரண்டாவது நபி சொல்லலாம் அலிஹி வசல்லம் அவங்க சொல்றாங்க கப்புல் அதா மக்களுக்கு கஷ்டம் நோவினைகளை கொடுக்க வேண்டாம் என்பதாக செய்யாது கணேசூரிய சகோதரர்களை நண்பர்களை நன்றாக கருதி போகிறது ஒரு வீடா இருந்தால் அந்த வீட்டை கட்டக்கூடிய நேரத்துல கலமான அழகான ஒழுக்கங்களை வச்சு தக்க நன்று கட்டார் பட்டார் என்று தக்கமான சிறப்பு மகாக்கள் இருந்தாலும் நீங்க நினைக்காத தப்பு செலவு இல்லாம நீங்க கேட்கக்கூடிய அளவுக்கு கட்டுங்க அதுவும் ஒரு கட்டத்துக்கும் அடுத்த கட்டம் எவ்வளவு நேரம் நீங்க கட்டலாம் பொதுவாகவே நாலு ரசாயம் கொள்வக்கூடிய அளவுக்கு அவர் தொழுது கொண்டே இருக்கு டாய்லெட் போய் இருப்பார் எனவே எவ்வளவு நேரம் நீங்க சட்ட ரீதியிலே ஒரு நாலு ரக்கா நிம்மதியா தொடர்ந்து தலா கொடுத்து வரையலுமான அளவுக்கு நீங்க நில்லுங்க ஆனா அடிச்சு கொண்டே இருக்கிறது ரிங் பண்ணி கொண்டே இருக்கிறது மெசேஜ் மெசேஜ் அனுப்பி கொண்டே இருக்கிறது தொந்தரவு வரக்கூடிய அமைப்புல ஒருத்தருக்கு மெசேஜுக்கு மெசேஜ் வாரது அது ஹலாலான மெசேஜா இருந்தாலும் சரி ஹராமான மெசேஜா இருந்தாலும் சரி இவ்வளவு சூத்திரதி எல்லாம் சொல்றாங்க நபி ஒரு நாள் எங்களுக்கு பயணம் செய்ய மாட்டாங்க சோர்வடையக்கூடிய அது ஒவ்வொரு வியாழக்கிழமை எங்களுக்கு சில அடிக்கடி விஷயங்களை கேட்கக்கூடிய நேரத்திலே உண்டாகும் என்ற பயத்தின் காரணமாக வியாழக்கிழமை மாத்திரம் நாங்கள் சில மதிவுகளை வச்சுக் கொள்றோம் என்பதாக அல்லாமல் சொல்றோம் கண்ணியத்துடைய சகோதரர்களே நண்பர்களே அனுப்புறது சரீரத்துடைய அதிசா இருக்கலாம் என்றால் அது ஹதீஸ் பால ரசூலுல்லா என்று வரப்போது அது ஹதீஸ் என்று அப்படியே திருப்பி விட்டுரும் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுரும் அந்த ஹதீஸை மதிக்க ஒன்றும் ஏன் ஹதீஸுடைய மதிப்பும் எங்கள் உள்ளத்தில் இல்லாமல் அந்த சரியாத்த சொல்றோம் ஆனாலும் அந்த மதிப்பு இல்லாமல் ஒரு செய்தி ஒன்று வருவது அது காதுக்கு இன்பமா இருக்கும் கண்ணுக்கு பார்வையா இருக்கும் உள்ளத்துக்கு ருச்சியா இருக்கும் ஹதீச தட்டோ அது அந்த உருவலாய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அதான் நான் செய்திகள் அது சரீரத்தை இருந்தாலும் அவருடைய வீட்டுக்குள் இருக்கிறாங்க சொந்த விவாதத்தை செய்ததுக்கு கிடையாது செய்யறது பயான் ஆனா சொந்த விவாதத்தை செய்யறதுக்கு வீட்டுக்குள்ள தடையாக இருக்கு இந்த கம்ப்ளைண்ட் போட்டி விமர்சனத்தை எல்லாம் பண்ணோம் சமீபாக கூப்பிட்டு சொல்றாங்க உங்களோட சத்தத்தை குறைச்சி உங்களோட ப்ரோக்ராம செஞ்சுக்கோங்க அப்படி நீதாட்டி ஊர் விட்டு வெளியே போடுது கொஞ்ச நாள் அப்படியே சத்தம் குறைஞ்சிச்சு மருவ கொஞ்ச நாளைக்கு மருவ சத்தம் கூடுச்சு மருவ கம்ப்ளைண்ட் போடு செய்யறது பயம் ஆனாலும் வீட்டுக்குள்ள உள்ள சொந்த அமல் விவாதத்துக்கு அல்லது தூக்கத்துக்கு சரி தடையாக தான் இருக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் உமகதி எல்லாம் சொன்னாங்க நீ மட்டும் ஒரு மதியில வாசியா இருந்தா எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இருக்கிற மாதிரி அதாவது கொடுத்திருப்பான் உங்களுக்கு சகோதரர்கள் நண்பர்களே ப்ரோக்ராம் செய்றீங்க ஆனா இன்னொருத்தருக்கு கொடுக்கறது என்னடா வந்தாலும் அதிசயம் நடந்து கொண்டே இருப்பார் இப்ப பார்த்தாலும் கொரோனா இருந்து கொண்டே இருக்கேன் நாங்களும் அது ஒரு அலட்டியாக நினைக்கக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு என்ற சலா என்ற மெசேஜே நாம் இல்லாமக்கூடிய லெவலுக்கு ஆணிக்கான நண்பர்கள் அதே அளவுக்கு ஒரு அலட்டியா எது தேவையோ அதை வச்சு கொள்வதற்கு தயார் இல்ல எது தேவையில்லையோ அவைகளை எங்களுக்கு சகோதரர்களை நண்பர்களை நாம் ரொம்ப நடுத்தரமாக யோசிக்க வேண்டிய காரணம் ஏன் ஒரு கலீஃபா போறது மக்களுடைய நிலைமை அப்படியே பின்கதவால செவத்துக்கு மேலால ஏறி அப்படியே வீட்டுக்குள்ள போனா ஒரு வயசாளி மது வந்து கொண்டு மியூசிக் நான் இந்த வயசுல நீங்க இந்த தவறை செய்யறீங்க இந்த வயசு அதனால என்ன தெரிய வந்துட்டாங்க அமீருள் என்று பார்க்கல என்ன ரொம்ப நான் செய்தது ஒரு தவறாக இருக்கலாம் ஆனா நீங்க மூணு தவறு என்ன மூணு தவறு என்ன முதலாவது தவறு நீங்க குரான் சொல்லுது நீங்க முன்கதவால வாங்க நீங்க முன்கதவால குரான் சொல்லுது சலாம் சொல்லிட்டு வாங்க நீங்க சலாம் சொல்லாம குரான் சொல்லுது அடுத்தவன குழந்தையில வாங்க நீங்க குழந்தையில வந்துருக்கீங்க அழுதுட்டாங்க அப்படி அந்த இடத்துல இருந்து அப்படியே தெரியும் அந்த அழுகைய பார்த்து மசூத் வெளியில என்ன நினைச்சு என்ன நினைச்சு இவன் என்ன நினைச்சு அமீர் மூமினி ஒன்றுமே அப்படியே போறான் சில நாட்கள் பின்னால ஒரு மஜ்லிஸ்க்கு ப்ரோக்ராம் செஞ்சு அந்த வயசாளி வந்து மஜ்லிஸ்க்கு பின்னு கூட்டார வகையில் எல்லாம் வாழ்ந்தவங்க கூப்பிட்டாங்க வாங்க வாங்க கூட்டவங்க வாங்க அவர் நினைச்சிட்டார் இன்றைக்கு என்ன மானம் சகோதரர்களை நண்பர்களை பக்கத்துக்கு வந்த புறம் காதுல சொல்றாரு அன்னைக்கு நான் உங்களை பார்த்து நிற்போம் என்று அவர் நான் சகோதரர்களை நண்பர்களை நான் சொல்றதை நன்றாக கேட்டு போவோம் ஒரு மனிதன் தவறு செய்கிறார் சரியா சொன்னது அந்த தவறு மறைங்க என்பதாக மறைங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒருத்தர் அதை வீடியோ பண்ணி அது ஆடியோ கிளிப்ப ஒருத்தருடைய தவறு அனுப்பக்கூடிய நேரத்துல சரியா எனக்கு என்ன சொல்லும் என்பதை யோசிச்சுப்பாங்க அது யாரா இருக்கலாம் யாருடைய தவறா இருக்கலாம் அந்த தவற பகிரங்கப்படுத்துறதுக்கு எனக்கு சரி என்ற என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை தீமைகளை தடுக்கிறது இருக்குது தீமைகளை தடுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு தீமையை தடுக்கிறதுக்கு தீமையை பரப்புறது முறை அல்ல தீமையை தடுக்கிறதுக்கு தீமையை மறைக்கிறது நாங்கள் பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் மறைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாம் இந்த சத்தியமாக செல்வேன் முதலாவதாக வரக்கூடிய செய்தி அது சரியா பிழையா எந்த நிலைமையில செஞ்சார் என்பதையும் நாம பார்க்காம ஒரு ஃபார்வர்ட் பண்றது இருக்குது இது ஒரு பாவியுடைய சிம்மம் என்பதில் ஒருத்தர் தவறு செஞ்சிருப்பார் அம்மா குழு யாசியர் பாவித்த வார்த்தை குகருடைய வார்த்தை வெளிரங்கமாக பார்த்தா காப்பீடு குப்பருடைய வார்த்தையை பாதிக்கிறார் உள்ளம் அமைதி வார்த்தைகள் வார்த்தைகளா இருந்தாலும் மாட்டோம் என் நிர்பந்தமான நிலைமை என்பதாக இந்த ஆயத் இவருடைய விஷயத்தில் இருந்து இவர் குப்பருடைய வார்த்தையை பாவிச்சு உள்ளம் பகலும் ஓடி வந்து சொல்றாங்க யார் சொன்னதுதான் நான் இப்படி ஒரு வார்த்தையை பாதிச்சுட்டேன் உங்களுடைய வார்த்தை ஆனாலும் எங்க உள்ளத்தில் அப்படி ஒன்றுமே இல்லை யார் சொன்னதுதான் சங்கடமான நிலைமை பகவானுடைய ஆயத்தையும் நம்பியவங்க சொன்னாங்க விஷயம் நிலைமைகள் வந்தாலும் நீங்க இப்படி செய்யறது பிரச்சனை இல்லை ஒருத்தர் தவறு அவர் ஏன் தவறு செஞ்சார் என்னத்தில் தவறு செஞ்சார் என்ன நிர்பந்தமான நிலைமை இது எல்லாமே நாம பார்க்கல கணேசுடைய சகோதரர்களை நண்பர்களை காப்பீர் என்று சொல்றோம் முஷ்ரிக் என்று சொல்றோம் காவி என்று சொல்றோம் ஒரு மனிதனுடைய விஷயத்துல ஒப்பு கொண்டு கொடுக்கிறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன அதிகாரம் இருக்கு கணேசுக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அந்த யுத்த களத்துல உசாமரதி அல்லாம கொலை செய்ய போறாங்க ஒருத்தர் அந்த நேரத்துல அவர் கனிமா செல்ல ஷஹாதத்தை சொல்ல கொலை செஞ்சு நபியவங்க கேட்காம உஸ்மா உசாம நீங்க என்ன செஞ்சீங்க அவட உள்ளக்க அவர் பயந்துதான் சொன்னார் தான் சொன்னார் நண்பர்களே மக்களோட தவறுகளை மறைக்க வேண்டிய நாங்க சோசியல் மீடியாவில் இருந்ததுக்காக வேண்டி அது பரப்புறதை நீங்க அலாதாக ஒரு நாளும் ஆளாதான் ஒருத்தர் ஒவ்வொருடைய வார்த்தையை பாதிக்கிறார் சகாக்கள் முந்திமார்கள் சொல்லும் வசூல் இருக்கிறது ஒன்று அவருடைய வாழ்க்கை இருக்குது நாசிமுல்கு போல் அவர் காப்பில் என்று பதும கொடுக்கப்படுவதற்கு தகுதியானவர் ஆனாலும் காப்பில் என்று ஏன் இன்டிசாமுல் குசுர் இல்லாத வரை இன்டிசாமுல் குசுர் என்ன அவர்கிட்ட கேட்டு எந்த நிலத்துல நீங்க இப்படி சொன்னீங்க எந்த நீயத்துல நீங்க இப்படி சொன்னீங்க ஏன் இப்படி நிலைமை அவங்களுக்கு வந்துச்சு அதுக்குரிய தெளிவை கொடுத்ததுக்கு பிறகுதான் இவர் சாப்பிடா இல்லையா என்பதா எங்களுக்கு பக்குவா கொடுக்கலாம் அப்படி இல்ல சொல்றது ஒருத்தரை பார்த்து நீங்க சகோதரரை பார்த்து காப்பீர் முஸ்லிம் என்று சொன்னா அது திருப்பி உங்களுக்கே நான் வரும் என்பதாக சகோதரர்களே நண்பர்களே இவரா செய்தார் அவரா செஞ்சார் இவர் எப்படி எந்த இருந்தார் என்பதை நாங்கள் அப்படிதான் தவறு மறைக்கதானே என்ன என்று சொல்றது ஒருத்தருக்கு உள்ள தவற ஒருத்தருக்கு உள்ள தவற நாம் இன்னொருத்தருக்கு அபாண்டம் என்று சொல்றது என்ன ஒருத்தருக்கு இல்லாதத நாங்கள் கெட்டி ஒட்ட சொல்றோம் ശരീരത്തിൽ അപാണ്ഡവം என்பது இருக்குதான் இல்லாதோன்ற சொல்றது இல்லை செஞ்சுதான் இருக்கிறார்கள் பாப்பனே உள்ளத சொல்றது நான் தீபம் என்பதாக அசக்குமின தினா என்பதாக தினாவிட கெட்டது என்பதாக நீங்க எப்படி ஒருத்த பாவத்தை பரப்பிங்க அதுதான் பாவத்தை பரப்புறது ஒரு நாள் அழகான விஷயம் யாரும் வந்து சொல்லவானா அவர் தௌபா செஞ்ச தவறை பற்றி நாம் இப்ப பரப்புறோம் அவருடைய தெரியாம இருக்கிறோம் அவரை பத்தி யாரெல்லாம் கேட்டு நினைக்கிறாங்களோ அவர் தௌபா செஞ்சு அல்லா இந்த சாதியான மனிதனாக மாறிட்டார் ஆனா நாங்க இன்னும் கொண்டு யாரு தன்னுடைய ஒரு ஒரு பாவத்தின் மதிப்பாரோ அந்த பாவத்தை இவன் செய்ய விடாம அல்ல மௌத்தாக்கவே மாட்டான் என்பதாக கணேசுடைய சகோதரர்களின் நண்பர்களே ஒரு நாளானி ஒரு விஷயங்களை எழுந்ததுக்காக வேண்டி அறாம் எல்லாம் அலாதாக போகாது இதுக்குரிய பக்குவம் பேணுதல் பாதிக்க இருக்கிறான் என்று பார்க்கிறதாகும் இந்த பக்குவம் பேணுதல் இல்லாத அமைப்புல நாங்க ஒவ்வொரு மெசேஜ் பண்றது இருக்குது அது உண்மையா பொய்யாண்டு பார்க்க அனுப்புறது இருக்குது இவைகள் மூலமாக எவ்வளவு பெரிய பாதிகளாக பெரிய பாவம் மூணாவது நபி அவங்க சொன்னாங்க சலாம் சாந்தி சமாதானம் ஒத்துமை உண்டாகக்கூடிய விஷயங்களை பரப்புங்க பிரிவினைகள் உண்டாக்கக்கூடிய விஷயம் வெறுப்பு உண்டாக்கக்கூடிய விஷயம் இதை நீங்க பரப்ப வாழ என்பதாக நாலாவது நபி அவங்க சொன்னாங்க நல்லதை வேணுங்க நீங்கள் கடந்து கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே முறைகள் சூழ்நிலை செல்லப்பட்டு நாங்க ஒரு மெஷின் கையில இருக்கிறதுக்காக வேண்டி ஹராம முடியும் கையில வச்சுக்கொண்டு அதான் நான் சொன்னேன் இதை கையில வச்சுக்கொண்டு நான் ஒரு சுருகவாதியா நரகவாதியா என்று முடிவு செய்யறதுக்கு இதே போதும் ரப்போ என்னை பொறுத்து கொள்ளக்கூடிய முறையில நான் நடந்து கொண்டேன் கணேசனுடைய சகோதரர்களை நண்பர்கள் எல்லாம் அண்ணாவோட காலத்துல ஒருத்தர் வந்து சொன்னாங்க நான் மசூரா பண்ணுவாங்க இல்ல நான் வார்த்தைக்கு முன்னால என்னுடைய மகள் பிறந்த உடனே நான் உசுரோட புதைச்சி போட்டேன் ஜாலியை பார்க்க ஆனா என்ன செஞ்சாங்க இந்த எல்லாம் சேர்ந்து அந்த நான் என்னுடைய அதுக்கு பின்னால் என்ன நினைச்சு என்னுடைய மகன் வினா விபச்சாரம் ஒரு திருமணம் பிடிக்காத ஒரு பெண் விபச்சாரம் செஞ்சா எரிக்கப்படும் இதே அந்த அமைப்புல அவங்க அந்த தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு எந்த அவன் மென்டலி அவனுக்கு அந்த சாமி கூட இல்லாம தற்கொலை அதுக்கு பின்னால எந்த அளவுக்கு அவன் கத்தியால வெட்டி கொண்டா நாங்க மருத்துவம் செஞ்சு குடிச்சு எல்லாம் அதுக்கு பிறகு அவருக்கு நோய் சுகமாகும் ஆனா இப்ப அவர் சாதிக்கான ஒரு பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் கேட்ட பிறகு இப்ப கேட்கிறாங்க என்ன மசுரா மசுரா என்ன இப்ப திருமண விஷயங்கள் வருது திருமண விஷயங்கள் சொன்னாங்க நிக்காகல் அபீபத்தின் முஸ்லிமா என்பதான் لو أخبرت بشأنها أهلا لأجعلنك نكالا لأهل الأمصار அந்த பாப்பா பார்த்து முகமது எல்லாம் சொன்னாங்க உங்களோட மகளோட விஷயத்த நீங்க யாருக்கு சரி சொன்னீங்கன்னா முழு மதிய வாசிகளுக்கும் முன்மாதிரியா இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதாவு கொடுப்பேன் மாறா ஒரு பத்திரியான ஒரு பெண்ணுடைய திருமணத்தை செஞ்சு கொடுக்கறது போல செய்ய அவரே சௌப செஞ்சு சாலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல என்னத்துல நீங்கள் சொல்ல அதே இந்த சம்பவத்தை சொல்றீங்களா சகோதரர்கள் அது அது வருவது ஒன்பது இருக்குது அதுவும் அப்படி மட்டுமல்ல ஏதாவது ஒரு செய்தி வந்தா ஒரு மூவினுடைய தன்மை கணேசுடைய சகோதரர்கள் இருந்தார்களே அம்மா ஆயிஷாவை பத்தி எப்ப இட்டு கட்டப்பட்டுச்சோ கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாட்கள் எந்த செய்தியும் அல்லாவுடைய பகுதியிலிருந்து வரல அல்லா கனிமா சொன்ன அந்த மூமினான சகாபாக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கிறான் என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு இது ஒரு பெரிய ஒரு அப்பாண்டம் ஒரு நாள் இது நடந்திருக்காது என்பதாக சொல்லியிருக்க கூடாதா ஏன் வாய பொத்தி கொண்டிருந்தீங்க என்பதாக ஏதாவது ஒரு செய்தி அது வீடியோவா இருக்கலாம் அல்லது ஆடியோவா இருக்கலாம் ஒரு கோவிலுடைய சிப்பல் இல்ல இல்ல இது வேறொரு ஆளா இருக்கு இல்ல இல்ல இது வேறொரு விஷயமா இருக்கு இல்ல இல்ல ஒரு கண்டெடுத்து சொன்னதா இருக்கு இவர் ஒரு நாளும் இப்படி செய்ய மாட்டார் இதுதான் ஒரு கோவிலுடைய சிம்பத்தாக இருக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாமே எங்களுக்கு அதான் மறைக்க சொல்லுது மறைக்க தயார் இல்லை தனியா விசாரிச்சு பாருங்க அதை விசாரிச்சு பார்க்க தயார் இல்லை சரி உண்மைக்குமே செஞ்சிருந்தாலும் நல்லெண்ணங்களை வச்சு இதை மறைச்சு போடுங்க சரி அப்படிதான் உங்களுக்கு அவரை திருத்தேருமா நீங்க மொபைலால பேசிருந்தமான இதுக்காக உட்கார்ந்து செய்ய வேண்டிய நசியத்தை செய்ய உங்களோட மொபைலால நீங்க நசியத்தை ஆயிரம் பேருக்கு நான் இவருக்கு இப்படி சொன்னேன் என்று அந்த பிரபலியம் உங்களுக்கு தேவை ஒரு அராதளிப்பட்டோடுவா தனிப்பட்ட அமைப்புல போக பெரிய ஒரு தவறு அதுலயும் ஒரு பிரபலியம் நான் கொடுத்த ஓடியோண்டு அவருக்கு இல்ல இல்ல இது பெருமை தவிர இது ஒரு நாளும் ஒரு பணிவான ஒரு முறையல்ல என்பதை நாங்கள் கணேசனுடைய சகோதரர்களே நண்பர்களே எனவே இவ்வளவு அழகான